إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إن للمتقين مفازا وقال الله تعالى آخر أيضا وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله مولانا العظيم فبالسند متسلمين إلى أمير المؤمنين في حديث رسول الله صلى الله عليه وسلم الإمام البخاري قال حدا عبد الله بن يوسف قال أخبرنا مالك أنا بالزناد عن الأعرج عن النبي صلى الله عليه وسلم لا ينظر الله يوم القيامة إلى من جر إذا رأوا بصره أو كما قال صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك وصحتك قبل شكمك وإناك قبل فقرك وفراءك قبل شغلك وحياتك قبل موتك أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் மிக அன்புடையனும் வல்ல நாயனுக்கே புகழ் அனைத்தும் அலமதுல்லா அகிலத்துக்கு ஒரு அருக்குடையாகவும் உலகத்துக்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்துதித்தேன் பெருமான் அல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் சாபியூன்கள் சபா சாபியங்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் பின்னால் வரும் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாகுவதாக மேலும் அல்லாயும் மாளிகையிலே இருக்கும் காலமெல்லாம் திகாபுடியுடன் அல்லாவுக்காக இப்பள்ளியிலே இருக்கிறேன் என்று நியத்து வைத்ததற்கு பின்னால் அல்லாஹு சுபஹான ஆலா எவற்றை எல்லாம் எங்களுக்கு எடுத்து நடக்கும்படி கட்டளையிருக்கிறானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹோ சுபகானவத்தாலா எவற்றை எல்லாம் தவிர்ந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்று முழுதாக தவிர்ந்து நடக்கும்படி முதற்கண் எனக்கும் இரண்டாவது கப்பால் உங்களுக்கும் வசியத்து நசியத்து செய்து கொள்கிறேன் இல்லா அந்த ஆழ்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே அல்லாஹு சுபஹானவ தாலா எங்களுக்கு அதிகமான அமத்துகளை தந்திருக்கிறான் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரத்துல வ இன் தஅஜ்ஜு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தெளிவாக எப்படின்னு சொன்னால் அவன் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை மச்சிட முடியாது அருமையங்களை மச்சிட முடியாது ஆங்காங்க இருக்கக்கூடியவங்க முன்னால வந்து உட்காந்துக்கோங்க அல்லா ரஹ்மஷீர் உண்டு என்ன சொன்னா முதலாவது பூர்த்தி செஞ்சுட்டு பின்னால தான் அடுத்த சஃப்களை பூட்டியணும் பின்னால வைக்கிறவங்க முன்னால உட்காருங்க அல்லா ரஹ்மஷீர் உண்டு அல்லாஹு சுபஹானுவத்தாலா உலகத்துல தந்திருக்க கூட நியமத்துகள் ஈக்கிதானே அந்த நியமத்துகளுக்கு நம்பி செலுத்தணும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد அல்லாஹ் குரான்ல சொல்லி நான் தந்திருக்கக்கூடிய நமத்துகளுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க உங்களுக்கு நான் அதிகரித்து தருவேன் என்பதாக சொல்லியிருக்கிறான் அன்பான இஸ்லாமிய நல்லடியார்களே வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லா ஜல்ல சுபகான ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அல்லா ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறான் திருமணத்துடைய வச்சிருக்கிறான் அந்த திருமணத்துடைய வாழ்க்கையில அல்லா நிம்மதி சந்தோஷத்தை வச்சு அல்லாஹ் சுபகான எப்போ ஆண் கபில் சொல்லிட்டான்னு சொன்ன ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணோட திருமணம் முடிப்பதற்காக வேண்டி அவர் கபில்க்கு சொல்லிட்டார்னு சொன்னா அவருடைய பெண்ணுடைய தகப்பன் கையில ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னா ஆணுக்கு அந்த பெண் உரிமையாகிருச்சு இவருக்கு அல்லா அந்த பெண்ணை நசீபாக்கித்தான் இவரு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும் அந்த திருமண வைபவங்கள் ஆளுக்கு அதிகமான பரிசுகளை கொடுப்பாங்க கிப்டுகளை கொடுப்பாங்க அல்லாஹ் சொல்றான் நான் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் எப்படி செய்யுமா உலகத்துல இக்க மக்களால கொடுத்து முடியலாது அல்லாஹ் சுபகான சொல்றான் மக்களால சயின்டிஸ்டால எப்படிப்பட்ட மக்களால் கொடுக்க முடியாத அல்லா ரபுல் يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء ذكورا الله سبحانه وتعالى ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் கணவன் மனைவிக்கு ஆண் குழந்தை என்பதாகவும் பெண் குழந்தை என்பதால் ஹிபத்தாக கொடுக்கிறான் அல்லாஹ் கிஃப்டாக கொடுக்கிறான் அல்லா கொடுக்கக்கூடிய கிஃப்ட பாருங்க எப்படிப்பட்ட சுக்மார்களும் எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கொடுக்க முடியாத ரொம்ப கொடுக்கிறான் அல்லாஹு சுபகானுவதால இன்னும் சிலவர்களை குழந்தை அற்றவர்களாக மல மலடிகளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அந்தாங்க இல்ல இஸ்லாமிய நல்லடியார்களே அல்லா தரக்கூடிய அமைச்சுகள்ல ஆகப்பெரிய அமைச்சு குழந்தை பாக்கியம் அந்த கொலை பெரிய அமைச்சு அதுக்கு நாங்க நன்றி செலுத்தினா அல்லாஹ் அதிகரிச்சு தருவான் இன்னும் ஒரு விஷயம் தான் சொன்னாங்க ஒவ்வொரு பொறுப்புதாரிகள்கிட்டையும் அவர்களுடைய பொறுப்பை பற்றி கேட்கப்படும் ஒரு பள்ளியில இருக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய நிர்வாகிகளா இருக்கட்டும் அவர்கிட்ட கேட்கப்படும் அவர்களோட பொறுப்பை ஒரு பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர் இருக்கலாம் எப்படிப்பட்ட பிரின்சிபலாக இருக்கலாம் அதை இதா அதை நல்ல முறையில ஒழுங்கமைப்பு செய்யக்கூடிய ஒரு பொறுப்புதாரி இருந்தால் அல்லாஹ் அவர்களை கேட்பான் அதே போல ஒரு மதரசாவா இருக்கலாம் அந்த மதரசாலையுடைய முத முதியரா இருந்தாலும் அல்லாஹு சுபகான அந்த பொறுப்புதாரிட்டம் கேட்பான் இதே போல ஒவ்வொரு பொறுப்புதாரிகள்ட்டும் அவர்களுடைய பொறுப்பை பற்றி கேட்பான் அல்லாஹு சாலா இந்த குழந்தையுடைய பாக்கியத்தை தந்து அந்த குழந்தை இருக்கித்தானே ஆரம்பம் குழந்தை பிறந்ததற்கு பின்னால் இரண்டு வயது இரண்டு வயது வரைக்கும் அந்த கையில அந்த குழந்தைக்கு பாலூட்டப்படும் அந்த குழந்தை ஒன்றுமே தெரியாதவராக அறியாதவராக இருப்பார்கள் அடுத்த இரண்டு வயது கட்டம் முடிந்ததுக்கு பின்னால் அடுத்த மூணாவது வயது ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தை கவலை ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு பின்னால் சுமார் ஐந்து வயது வந்தாச்சும் ஐந்து வயசு கொள்ளும் வரைக்கும் அந்த குழந்தை என்ன தெரியுமா செய்யும் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து செய்யும் அவர்களுடைய சொந்தக்காரர்கள் என்ன செய்வார்களோ அதை பார்த்து செய்யும் அவருடைய நண்பர்கள் என்ன செய்யுமோ அதை பார்த்து குழந்தையை பார்த்து சிரித்தால் சிரிக்கும் அந்த குழந்தைக்கு கையை தூக்கி காட்டினால் கையால தூக்கி காட்டும் சைக்கின செய்யும் கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு சூழால ஈக்கக்கூடியவர்கள் எதெல்லாம் செய்வார்களோ அதை பார்த்து அந்த குழந்தை செய்யும் அடுத்த இரண்டு வயது தான் அடுத்த இரண்டு வயதுக்கு அந்த கல்விக்கு என்பதாக படித்தரம் அடுத்த அந்தஸ்து அடுத்த செப்டராக அடுத்த இதாக அந்த குழந்தை கால வைத்து படிப்புக்காக ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட அதாவது அந்த குழந்தை பத்து வயசு வரும் வரைக்கும் அந்த குழந்தை ஓடும் ஆடும் பாயும் கதைக்கும் சிரிக்கும் விளையாடும் எல்லாத்தையும் விளையாட்டு தன்மையாக விளையாடி கூட செஞ்சு கொண்டிருக்கும் அந்த இஸ்லாமிய நிலையார்களே இந்த வயசுல தான் ரசூலுவாகி சொன்னாங்க ஏழு வயசுல சொல்லும்படி ஏவுங்க பத்து வயசுல சொன்னா அதுக்கு என்ன செய்யணும் பதினாலு வயசுல என்ன செய்யணும் முதலாவது குழந்தைக்கு சொல்லப்படுது அடுத்தது தான் குழந்தை அந்த வயதுல இருந்து அடுத்த வாலிபத்தை எத்திக்கொள்ளக்கூடிய வயது வாலிபம் அந்த வாலிபன்ற வீசுதானே அல்லாஹு மகானவத்தாலா ஆகப்பெரிய அமைச்சு ஆகப்பெரிய அமைச்சு வாலிபம் உலமாக்களிட ஏகோபித்த கணக்கும்படி முறைகள் தாரிகுடைய வரலாற்றுகளோட கணக்குப்படி ஒரு குழந்தை ஆண் குழந்தையா இருக்கலாம் பெண் குழந்தையாய்தான் பருவ வயதை எப்ப அடைந்து கொள்ளுதோ அந்த பருவ வயதில இருந்து கடைசி கிட்டத்தட்ட நாற்பது வயது வரைக்கும் நாற்பது வயது வரைக்கும் ஆண் குழந்தைகள் பாதிப்பல்ல பெண் குழந்தைகள் அந்த ஆண் குழந்தை பருவம் பருவத்தை எட்டிக்கொண்டதிலிருந்து நாற்பது வரும் வயசு நாற்பது வயசு வரைக்கும் பருவ வயசு பாதிப்பல்ல இருக்கிறாரு யங் யூத்ல இருக்கிறாரு இந்த வயசு எப்படி தெரியுமா இந்த ரசூலுல்லாய் சல்லாஹ் சொன்னாங்க அல்லாத உலகத்துல எங்களுக்கு வாழ்க்கையை தந்திக்கிறான் ரசூல்லா சொல்லக்கூடிய நேரத்துல ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்து விடயத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் உன்னுடைய வயோதிபம் வருவதற்கு முன்னால் உன் வாலிபத்தை தயார் செய் அழகாக ஆக்கிக்கோ உன்னுடைய வாலிபத்துல தயார் செஞ்சுக்கோ அந்தாண்ட இஸ்லாமிய நல்லடியார்களே அதே மாதிரி உன்னுடைய மாறுவதற்கு முன்னால் உன்னுடைய ஆள் வாயுக்கால வாழ்க்கைய நல்ல முறையில தயார் செஞ்சுக்கோ இந்த ரெண்டு இதே மாதிரி ஐந்து கேள்விகள் அந்த ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் அந்த இஸ்லாமிய நல்லடியார்களே அல்லாஹு மகான்ல கேட்பான் உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு கழிச்சாய் அந்த வாழ்நாள் வாழ்க்கையில வாலிபத்தை எவ்வாறு கழிச்சாய் என்பதாக ஒரு கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம யாருக்கும் எந்த ஒரு காலடி ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு காலடி ஒரு எட்டு பொட்டு கூட வைக்க முடியாது ஐந்து கேள்விகள் கேட்பதற்கு முன்னால் ஒருவர் தன்னுடைய காலை ஒரு எட்டு அரிசி வைக்க முடியாது அந்த கேள்வியில் ஒன்றுதான் உன்னுடைய வாழ்நாள் எவ்வாறு கழிச்சாய் உன்னுடைய வாரிபத்தை எவ்வாறு கழிச்சாய் சம்பாத்தியத்தை எவ்வாறு கழிச்சாய் உன்னுடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு கழிச்சாய் என்பதாக அல்லாஹு மகானோ தாலா கேட்பான் அந்த இஸ்லாமிய நல்லவியார்களே அடுத்த இந்த ஆக பொறுமதி நபீனா சல்லா சொன்னாங்க வாலிப வயசு ஆக விசேஷமான வயசு நாற்பது வரைக்கும் யங் யூத் அவர் ஆக்டிவ் இருந்து பருவம் அடைந்ததுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீக்கி எதை நினைச்சாலும் செய்யக்கூடிய முடியும் எதை நினைச்சாலும் செய்வாரு ஆடுவாரு வேண்டியதை செய்வாரு அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லே அல்லா இதுக்காக வேண்டித்தான் உன்னுடைய வாலிபத்துல எவ்வாறு வாலிபத்தை கழிச்சா என்பதாக கேட்பேன் நபீனா சல்லா சொன்னாங்க அஷபாபு என்பதாக சொன்னாங்க வெளியழிக்கக்கூடியவங்க அல்லாவுக்காக வந்து உள்ளுக்கு சேருங்க சுபா ஆரம்பிச்சு சுபா செய்யக்கூடிய நேரத்தில் வெளியழிக்க வானம் அஷபாபு என்பதாக ரசூலா சொன்னாங்க வாலிபனுக்கு தானே பைத்தியத்துல ஒரு வகைன்னு சொன்னாங்க எப்படி சபாபு ஜுனூன் வாலிபம் பைத்தியத்துல ஒரு வகை சொன்னா எப்படி இருக்கும் பைத்தியக்கார ஆளை பார்த்தாலே சிரிப்பு தான் வரும் எல்லாத்துக்கும் சிரிப்பு தான் வரும் இதெல்லாம் சொன்னாங்க அப்ப பாருங்க அது எப்படி பைத்தியம் ரசூலா சும்மா சொல்லல வாலிசமிக்கு தானே சில பைத்தியம் எப்படி வரும் தெரியுமா ஒருத்தருக்கு பாட்டு கேட்கறதுல பைத்தியம் ஒருத்தருக்கு சினிமா படத்தை பாக்குறதுல பைத்தியம் ஒருத்தருக்கு தலைமுடிய வளர்க்கறதுல பைத்தியம் இன்னொருத்தருக்கு உடுப்புறத்துல கழுத்தன் விதவிதமா ஆடு அணிக்கிறதுல பைத்தியம் இன்னொருத்தருக்கு பெண் பாக்குறதுல அந்த பெண்களை பெண்களை பாக்குறதுல பெண்களை ரசிக்கிறதுல அவருக்கு அதொரு கிக் உண்டு அதொரு பண் உண்டு அதொரு ஆப்ஷன் என்ன அதொரு பைத்தியம் இவருக்கு எப்படி ஒரு வயசுக்குள்ள புகையலாது பார்க்க எப்படி ரசிக்கிறது பெண் பார்க்கிறது ஒரு பைத்தியம் நினைக்கவானாம் பைத்தன் முடிஞ்சாலும் வயோ வயோதிபத்துல இது நீண்டு கொண்டே தான் இருக்கும் இந்த ஆசை விட்டு போகாது பெண் பார்க்கறதுல பிள்ளைகளை பார்க்கறதுல சீன் பண்றதுல பிஸ்னஸ் பண்றதுல போன் பாவிக்கிறதுல மற்றவங்க நெட் பாவிக்கிறதுல அதே மாதிரி பைக் மாத்துறதுல வாகனம் மாத்துறதுல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பைத்தியம் பைத்தியத்துக்கு வைத்தியம் நீச்சி யாரு நினைக்க கூடாது இந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் இல்லாம இல்ல ஹபீபே ரசூலா சொல்லி தந்தாங்க பைத்தியமா நீங்க வைத்தியம் செஞ்சுக்கோ இதுக்கு வைத்தியம் நீச்சு இப்ப என்ன செய்யறாரு ஆக முக்கியமா வாலிபர் ஜெயிக்கக்கூடிய யாரு நினைக்க பருவாய் பருவ வயசு அடைஞ்ச பதினாலு வயசுல இருந்து இருபது அஞ்சு கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் உள்ளவங்க தான் பொடியம்மா நல்ல யூத் யங் யூத் நல்ல வாலிபர் வருத்தப்படாத வாலிபர் நல்லா எந்த கஷ்டப்பட மாட்டாரு ஏடாக மாட்டாரு அப்படின்னு நினைக்கப்படும் அப்பில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் கஷ்டப்பட வேண்டிய விஷயம் கவலையோடு தியாகத்தோடு பொறுமையோடு கழிக்க வேண்டிய வயசுக்கு தானே இதுதான் ஆக பொறுமதி இந்த வயசுக்கு தானே இப்ப இவருக்கு இதுல பைத்தியம் எப்ப இந்த பைத்தியம் இருப்பாரோ வாலிப பைத்தியத்துல ஒன்றை எடுப்ப ஒரு பாயிண்ட பின்பற்றுவாரோ உதாரணத்துக்கு அவருக்கு அந்த கம்ப்யூட்டர் பாதிக்கிறதுல இல்லாட்டி வாகனத்துல இவர் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வயசை இவ்வாறு தான் கழிப்பாரு பாருங்க ஆளுக்க யோசிப்பாங்க படிக்கிற பொடியமா இருக்கிறாங்க மாஸ்டா அல்ல ஓ லெவல் ஏ லெவல் முடிக்கிறோம் தான் பொடியமா இருக்கானே நாங்க முடிச்ச ஒரு குழந்தை தானே நாங்க வாலிபர் நாற்பது வயசு வரைக்கும் யங் யூத் வாலிபர் ரசூலா சொன்னாங்க அந்த வாலிபர் பருவ வாலிபத்தில் ஒரு பைத்தியம் வரும் அந்த பைத்தியத்தில் ஈக்கக்கூடிய ரெண்டு விசேஷம் ரெண்டு கண்டினியூ பண்ணுவாங்க தொடராத செய்வாங்க அது விட்டு போவே போகாது ரெண்டு ஒன்னாவது அவங்கள அலங்காரம் பண்ணத்துல அவரை அலங்காரம் செய்யறதுல எப்படி ஒரே சும்மா பார்க்க கலசாய்க்கணும் பார்க்க நீட்டாய்க்கணும் ஆயிக்கணும் பேசிய தாட்டி நல்லா உடுப்பு ஒடுக்கணும் முடிய நல்லா வெட்டணும் அப்படி ஒரு பைத்தியம் ரெண்டாவது பைத்தியம் நீக்கிட்டாலே மாதரத் சுபா பி சித்ரதன் அவர் அலர் மினன் நிசா சொன்னாங்க நான் விட்டுட்டு போகக்கூடிய சில சித்னா பெண்களுடைய சித்னா அடுத்த பைத்தியம் ரெண்டாவது முடிச்சாலும் சரி முடிக்காட்டியும் சரி ரோட்ல போனா மாஷா அல்லா எப்படி நல்லா ஆயிடுச்சுன்னா நல்லா ஆயிடுச்சு வாச சாத்தமாயிடுச்சு இந்த வார்த்தை விபச்சாரம் ஜினாவுக்குரிய வார்த்தை அன்பாந்த இஸ்லாமிய நிலடியார்களே இந்த ரெண்டு வார்த்தையும் ரெண்டு விஷயமும் கடைசி மட்டும் கண்டினியூ பண்ணுவார் தொடருவாரு வாலிபத்தை பத்தி சொல்றேன்னு சொன்னா நீண்ட நேரம் வேணும் நீண்ட டைம் வேணும் அதை சோட்டம் குயிக்கா சொல்லணும் அதுல என்னத்தை தயார் செய்யணும் என்னத்தை செய்யணும் நாங்க எப்படி இருக்கிறோம் வாலிபத்தை அடைஞ்சிட்டா எங்க வாலிபத்தை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் ஆனா வாலிபம் பெய்திருச்சு வயோதிப்பு அதுக்கு பின்னால யோசி யோசிக்க கூட ஒவ்வொரு வாலிபரும் என்ன தெரியுமா செய்யறது நினைச்சு கொள்றது மாஷா அல்ல ஒரு வயசு வரும் தானே பின்னால ஒரு வயசு வரும் அதுக்கு பின்னால் தாடியை வச்சுக்கலாம் தொப்பிய போடலாம் ஜுப்பாவை அணிக்கலாம் அதுக்கு பிறகு பள்ளிக்கு வரலாம் முன்சப்ல உட்காரலாம் தஸ்பி எடுத்தாச்சு சுபஹானல்லா அல்ஹம்தா தக்குவாவோட இஹ்லாஸோட இஸ்திஹ்லாஸோட இஸ்திகாமத்தை செய்யணும்னு நினைச்சிறாங்க இது சரி வராது இது இப்படி நினைக்கிற தவறு எங்களுக்கு சொல்லலாது எங்களை வாழ்க்கை ஆரம்பிக்கும் எங்களை வாழ்க்கை எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியும்னு சொல்லலாம் அந்த இஸ்லாமின் உள்ளடியார்களே அல்ல இதுக்கு தான் ரெண்டு கூலி வச்சிருக்கிறான் எப்ப வாலிபத்துல இபாத செய்வாங்களோ அழுவாங்களோ அவங்களுக்கு அல்லா ஜல்ல சுபஹானோ உத்தாலா ரெண்டு கூலி ரெண்டு கூலி ரெண்டு ரெண்டு கூலி கொடுக்கப்படும் அவர் அமல் செய்து கொண்டு வாரத்தில் அமல் செய்வார் தானே அதுக்கு ரெண்டு ஒரு நன்மை செஞ்சார் இரட்டிப்பாக கொடுக்கப்படும் அந்த இஸ்லாமிய நல்லடியார்களே ரசூலாய் சல்லாஹ் அலிஸ்லம் தெளிவாக விளங்கப்படுத்தினாங்க அடுத்த விஷயம் வயோதிகம் வந்துட்டா அமல் செஞ்சா ஒரு நன்மை தான் கிடைக்கும் வாரிபத்திரைக்கு தானே ஏ ரோட்ல போவாரு ரோட்ல பாப்பாரு பார்த்துட்டா பாங்கு சொல்லப்பாடு அச்சா அல்ல எப்படி ஆளுண்டு போகுது பாட்டி ஒன்று போகுது பின்னுக்கு கால போவாரு அப்படியே செலவு பண்ணுவாரு சீன் பண்ணுவாரு எங்க பாட்டி எந்த ஊர் எப்படி நம்பர் எடுக்க எப்படி பழகுறது எப்படி சேர்றது எப்படி செட் ஆகுறது எப்படி கட் ஆகுறது எப்படி பிளட் ஆகுறது செட் ஆவாங்க கட்டுவாங்க கடைசி பிளட் ஆகி பேசிடுவாங்க அந்த பிள்ளாடியார்களே வாலிபம் இப்படித்தான் செட் ஆகும் அதே மாதிரி என்ன செய்யும் கடைசி கட்டாய் பேச்சு கட்டாய் பிளட் ஆகிரும் பிளட் ஆகினா அவ்வளவுதான் இதுக்கு தான் ரசூல சொன்ன வாலிபம் பொறுமதி பொறுமதியா கலிங்க அதுல ரெண்டு விஷயத்தை தான் இந்த சிஷா அல்ல உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் ரெண்டு விஷயம் முதலாவது அலங்காரம் அத விஷயம் தான் பெண்களுடைய விஷயம் அந்த பெண் அந்த ரெண்டும் ஒவ்வொருத்தையும் நீக்கி யோசிச்சு பாருங்க முதலாவது நவீனா சல்லாஹு அலைவசன சொன்னாங்க ஒவ்வொருத்தருக்கும் யாரும் நினைக்க கூடாது சொல்றதால தவறுதலா நினைக்க கூடாது ஒவ்வொருத்தரும் புத்திக்காக எடுத்துக்கொள்ளணும் பாவங்கள் வந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவசன சொன்னாங்க புகாரி ஷரீஃப்ல கிதாபுல் லிபாஸ்ல ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சாவது ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு لعن رسول الله صلى الله عليه وسلم المتشبئين من الرجال بالنساء والمتشبهات من الرجال بالنساء رسول الله صلى الله عليه وسلم சொன்னாங்க சாபம் நாசம் உண்டாகுவதாக நாசம் உண்டாகுவதாகன்னு சொன்னாங்க யாருக்கு ஆண்களுக்கு ஒப்பாக பெண்களுக்கும் பெண்களுக்கு ஒப்பாக ஆண்களுக்கும் யாரெல்லாம் நடப்பாங்களோ மகள் எடுப்பாங்களோ நாசம் உண்டாகுவதாக ரசூல்லா சொன்னாங்க என்ன சொன்னாங்க ரசூல்லா நாசம் எங்கட புழக்க பாக்கல சொல்றேன்னு சொன்ன என்ன தெரியுமா எல்லாம் நாசம் உண்டாகுவதாக சொன்னா பெரியசா ஆக்குறல விளங்குறல ரசூல்லா சொன்னாங்க நாசமா புகட்டும் என்பதாக சொன்னாங்க யோசிப்பாங்க இப்படி சொல்றாங்க ஹக்க சொல்லத்தான் வேணும் ரசூலா சொன்னாங்க நாசமா இருக்கு சொன்னாங்க ஆண்களுக்கு ஒப்பாக பெண்கள் உடுக்கிறவங்களும் பெண்களுக்கு ஒப்பாக மாஷா நாங்க அப்படி உடுக்கிறது இல்லை நாங்க என்ன செய்யறோம் ஒத்தர் என்ன செய்யறாரு எழுதுறாங்க விளக்கம் எழுதுறாங்க சொன்னா எந்த ஆண்கள் பெண்களுக்கு முதலாவது சொல்லவா வாலிபம் நேரப்பட சொன்னேன் தானே வாலிபம்ன்றது ஒரு பைத்தியம் காது குத்துறது யாரு காது குத்தினாங்களோ இவங்களை பார்த்து ரசூலா சொன்னாங்க நாசமா போட்டுன்னு சொன்னாங்க ரெண்டாவது யாரு மாலை போடுறாங்களோ வாழ்கட்டும் வயோதிப்பம் வைக்கட்டும் மாஷா அல்ல கல்யாணம் முடிச்சு ரெண்டு புள்ளைக்கும் ஒரு ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள இல்லாட்டி மூணு புள்ள நாலு புள்ள இவருக்கு மாலையை கழிச்சேலாம் நாங்க போடுறது கலத்தானே இதை பார்த்தாலும் இவரு பெண்ணு கொப்பா இருக்கிறாரு இவரை பார்த்து ரசூலா சொன்னாங்க நாசமா போட்டுன்னு சொன்னாங்க அடுத்தது கைக்கு போடுறது வளையல் ஹதீஸை பற்றிக்கு புகாரி இமாம் அவர் சஹீபுல் புகாரில அந்த ஹதீஸை தெளிவா சொல்லிடுறாங்க ஃபத்துல் பாரில சரக் எழுதின இமாம் அதுக்கு விளக்கம் எழுதிறாங்க யார் பாதிரி காப்பு போடுவாங்க நோக்கியா மோட்டலோ அதே மாதிரி என்னெல்லாம் பேர்ல வருது அதெல்லாம் ரப்பர் போடுறீங்க தானே வளையல் போடுறீங்க தானே காப்பு போடுறீங்க இவங்களை பார்த்து ரசூலா சொன்னாங்க நாசமா போட்டும் என்பதாக சொன்னாங்க எப்படி மனசுல சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு புள்ளைய பார்த்து உண்மை சொன்னா பிள்ளைக்கு எவ்வளவு வருத்தம் எவ்வளவு கவலை வரும் எங்களை பார்த்து ஒரு பெரியார் சொல்லிட்டாருன்னா இது யாரு சொன்ன தெரியுமா ரசூல்லா சொன்னாங்க ரஹ்மத்துள்ளில் ஆரமீனா வந்த முழு உம உலகத்துக்கும் வந்த ரஹ்மத்துல்லா சொன்னாங்க இவர் கைக்கு காப்பு போடுறாரா நத்தமா போட்டு சொன்னாங்க மாலை போடுறாரா நத்தமா போட்டுன்னு சொன்னாங்க அதே மாதிரி காது குத்துறாரா நத்தமா போட்டுன்னு சொன்னாங்க இதே மாதிரி என்ன செய்யல கொண்ட கட்டுறது கொண்ட முடி வளர்க்கிறது வாலிபத்துல ஒரு பைத்தியம் முடி வளர்க்கிறது அதுக்கு ரசூல்லா சொல்லிக்கிறாங்க தெளிவா சொல்லிக்கிறாங்க வளர்க்கிறது போயிடுச்சு அதை சொல்லி சந்திக்கிறாங்க அந்த விஷயம் எப்படி தெரியுமா முதலாவது முடி வளர்க்கறதுக்கு வஃப்ரான்னு சொன்னா மேல்முடி அப்படியே வளர்த்து காது கொன வரைக்கும் கொண்டாடுறது அடுத்தது லும்மா அந்த லும்மா எப்படி தெரியுமா இந்த காது சோனை கீழால கொஞ்சம் கழுத்துட்ட முடி அப்படியே மேலிருந்து கொண்டாடுறது மூணாவது ஜூ ஜும்மா இந்த மூணு முறையிலே முடிய வளர்க்கலும் ஆனா இன்றைக்கு எப்படி வளர்க்கிற மாஷா அல்லா எப்படி கட் வந்தீங்க பாக்ஸ் என்ன கட் அடுத்து என்ன போலீஸ் காட் அடுத்தது என்ன ஸ்பென்சர் காட் அடுத்தது ரப்பி காட் எல்லா கட்டுகளும் வந்து என்னத்துக்கு தெரியுமா இந்த ரக்பி வந்தது இந்த பாக்ஸ் வந்தது இந்த பாக்ஸர் வந்தது பைக்ல தான் மெஸ்டர் தலையிலும் பாக்ஸரா அதே மாதிரி ரக்பி விளையாடுறது ஏதோ தான் கட்டிக்கு ரக்பி இஸ்பென்சரா என்ன கைத கொஞ்சம் வச்சு கைத அப்படியே வச்சு கீழக்கி மட்டும் இது என்ன விஷயம் தெரியுமா அன்பாத இஸ்லாமிய நிறைய தெளிவ விளங்குங்க ஒவ்வொருத்தர் விளங்குங்க ஆண்கள் விளங்கிக்கோங்க சில மக்களையும் கூட்டி வைத்து முடிய வெட்டுறது இப்ப கூட எத்தனையோ வாலிபர்கள் இப்படி வச்சுனாங்க ரஹ்மா அல்லாஹும் அவுலாதக்கும் அல்லாத புலேலு வரக்க செய்யணும் நான் சொன்னேன் இப்படி வெட்டவா இதை வெட்டினா ரசூலாத சாப்பி மீக்கே பசுந்தா வெட்டிட்டு வாங்க இந்த ஊர்ல வாலிபர்கள் சொன்னதை கேட்டாங்க அல்லா அவங்களுக்கு பறக்க செய்யணும் அல்லா அவங்களுக்கு மவுத்து வரைக்கும் தகவல் கொடுக்கணும் எத்தனையோ பேர் இப்படி செஞ்சாங்க ஹிக்மத்தாக சொன்னோம் அதை எடுத்து நடந்தாங்க இப்ப இந்த முடிவெற்ற தீக்குதானே என்ன இப்பேன்சர் கட்டானே அதை சைட கொஞ்சம் வெட்டி இப்ப இட ஹசீக்கத்தை எப்படி தெரியுமா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறுல ஒரு யூதன் கண்டுபிடிச்சு முஸ்லீம் என்ன கட் வந்தாலும் என்ன கொள்கை வந்தாலும் பெஷன் வந்தாலும் யார் எடுக்கிற யூதர்கள் பின்பற்றல முதலாவது எங்க யங் யூத் வாலிப சங்கம் வாலிபர் என்ன வாலிபர் இப்ப பரவிக்கு ஒரு பேர் அல்ல பாதுகாக்கணும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பேர்கள் நாங்க வருத்தப்படாத வாலிப சங்கமாம் அந்த வாலிபத்தை பயப்படணும் இது எப்படி வருத்தப்படாத சங்கம் சொல்லலும் அன்பாது இஸ்லாமிய நல்லா யோசிச்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கையை யோசிங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் ரத்து கண்ணீர் வடிக்கணும் இழந்த வாலிபத்தை யூதர் திட்டம் போட்டு கெடுத்து கொண்டிருக்கிறான் எப்படி தெரியுமா யூத நசாராக்கள கொல்தி அவங்களோட திட்டம் எப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறுல திட்டம் போட்டாங்க தலையில அந்நிய வணக்கஸ்தலம் வணக்கஸ்தலம் நீங்கதானே எங்கட பள்ளி அதே மாதிரி அவங்களோட வணக்கஸ்தலம் எல்லாத்துக்கும் விலங்கு தானே மாஸ்டா அல்லாண்டு வணக்கஸ்தலம் ஆலயம் அதனுடைய வடிவ பாருங்க டிசைனை பாருங்க இப்படி குழந்தை இப்படி கோபுரம் மாதிரி இதாக்குவாங்க இப்படி கோபுரம் மாதிரி செய்வாங்க இந்த கோபுரம் மாதிரி ஈக்கக்கூடிய டிசைனை இத ஒவ்வொரு முஸ்லீம்களோட தலை யூத்துகளோட தலையில உருவாக்கணும் முடிய வெட்டிட்டு சைட பெக்கோ தோன்றவாறு நல்லா தோண்டிட்டு போயிட்டு கண்ணாடுல நின்று பாருங்க அந்த வணக்கத்தல டிசைன் அப்படியே ஈக்கும் இவர் அந்நிய யூதர்கள்ட கலாச்சார வணக்கத்தலம் மாதிரி தலையில வச்சுக்கணும் வந்து பள்ளியில தக்பீர் கட்டிட்டாருன்னு சொன்னா இவர் கொளிச்சுட்டு மாஷா ஃபுல் பக்குவத்தோட வந்து அவ்வளோ அக்பர்னு சொல்றாரு இவர் தக்பீர் கட்டினா தொழுக கூட கூடுமா இவர தலை இவர மூஞ்சிக்கு அன்னி அவரோட வணக்கத்தலத்தை மாதிரி அந்த வணக்கத்தலோட டிசைனர் யூதன் வளர்ந்துட்டார் இவர் கத்திக்கணும் வந்து முன் சப்புல இருந்து தொழுகிறது ரசூல்லா சொல்லி சந்திக்கிறாங்க முடிய வெட்டுறனாலும் ஒரே அளவுல வெட்டுங்க அப்ப இதுக்கு பின்னால நீயத்து வைங்க யாரும் செல்லவங்க சொல்லக்கூடாது சொல்ல வேண்டியதை இன்னல் ஹக்கலா யோரப்பு பிரிஜால் இன்னமா யோரப்பு பிக்கிதாது சொன்னா சொல்ல சொல்லத்தான் வேணும் குரான் ஹதீஸ்ல சொல்லிக்கு அன்பான இஸ்லாமிய நல்லடியார்களே செல்லவங்க கல்யாணம் முடிச்சு புள்ள கிடைச்சதுக்கு பின்னால புள்ளைய ஒண்ணு போற போயிட்டே நம்ம ஆண்ட தலையில போலீஸ் காட்ட வெட்டுங்களே இந்த புள்ள பாவம் நாசமா போனும் என்றதாக இந்த பதுவாக்குள்ளாக்கப்படக்கூடியதா குழந்தையாக வைக்கக்கூடா பாவம் எங்கட குழந்தை ஒன்றுமே தெரியா மூஞ்சில வைக்கக்கூடிய பிரகாசத்தை இல்லாம ஆக்குறது அதை வெட்டினத்தை பின்னால எப்படி இன்னொன்று சொல்லலாம் எங்களுக்கு எங்கட ஏரியால நாங்க பார்த்திப்போம் கொப்புக்கு கொப்பு பாயும் தானே கொப்புக்கு கொப்பு பாயும் சரிதான் எல்லாத்துக்கும் அப்புறம் அடுத்த இதுக்கு பெல்ட் பண்ணும் அதே டிசைன் தான் அதே பசங்களை தான் இருக்கும் அவட முடிய பாருங்க மேலால கொஞ்சம் இப்படி வந்து சைட தோண்டின மாதிரி இருக்கும் குரங்குட முடி மாதிரி தான் இருக்கும் கொப்பு இதே மாதிரி இப்ப பசுந்தாய்க்குப்பா பசுந்தான மூஞ்ச அழகான மூஞ்ச கோலமாக்குறது அடுத்த விஷயம் வாலிபருக்கு இன்னொரு விஷயம் என்ன பெண்களோட சட்டத்தை ஆள் எடுத்தீர ஆண்களோட சட்டத்தை பெண்கள் எடுத்தீர என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லா யன்துருல்லாஹு யௌமல் கியாமத்தி இலா மன் ஜர்ர இஸார அவு பத்ரா ரசூலுல்லாஹி சொன்ன கியாமத்து நாள்ல அல்லாஹ் ஏறக்கு பார்க்க மாட்டான் கரண்டை காலுக்கு கீழால உடுப்பு உடுக்கிறது அன்பான இஸ்லாமிய நல்லடியார்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு சில சில தடவை சொன்னாலும் கேட்கறது இல்ல கேட்கறது இல்ல அது ஒரு கலஸ் மாதிரி வந்துருச்சு சொன்னாங்க இவனை பார்த்து நரகவாசின்னு சொன்னாங்க எங்கட உள்ளம் கேட்ட ஒவ்வொருத்தர உள்ள எப்படி இருக்கும் இவ்வளவு பசந்த ஆயிக்கிறாரு இவ்வளவு அழகாயிக்கிறாரு முஸ்லீம் பேர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் நல்ல பெயர் முகம்மது பேரை வச்சுக்கு கரண்ட காலி கீழால உடுப்பு கொடுக்கிறாரு பார்த்து சொருக்க வாசில நரக வாசில எப்படி இருக்கும் பாருங்க அதன் யூதர்கள் அதே ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறுல திட்டம் போட்டு கல்சனை கொஞ்சம் பணிச்ச வச்சான் ஏற்ற வச்சா தெரியுமா ஏன் தெரியுமா வாலிபரிப்ப அதை கண்டா ஒரு பைத்தியம் தானே அதுக்கு வைத்தியம் செய்யத்தானே வேணும் அது என்ன செய்யறது கல்சனை வாங்குறது அவட சைஸ் மூன்றுன்னு முப்பது சைஸ வாங்குறது உடுக்கிறது கல்சனை பனிச்சு உடுக்கிற வந்து மாச்சா அல்லா பத்து எப்படி இருக்கிறது முதலாவது தப்புல இருந்து மாதிரி சொர்க்கத்தை பாக்குற அவுளியா மாதிரி தக்பீர கட்டி அப்படியே ஈப்பாரு சொர்க்கத்தை பாக்குற மாதிரி ஈப்பாரு ருக்கு போவாரு அடுத்த கட்ட அப்படியே சுஜூது பார்க்க டெக்கரேஷனுக்கு பசங்க ஆயிக்கும் சுஜூது போகணும்னு உள்ளுக்கு போட்டிக்கு என்ன உள்ளுக்கு போட்டிக்கு நிற நிறமா போட்டிக்கு கலர் கலரா போட்டிக்கு உள்ளாட உள்ள ஜட்டி அது என்ன செய்யும் அப்படியே வெளியே விளங்கும் வெக்கத்துக்கு அவமானத்துக்கு கைய வச்சு பின்னால தூக்குவார் உடுப்ப பின்னால சிரிக்கிறதில்ல கவலைப்பட்டு கண்ணீர் வலிக்கணும் சிரிக்கிறதில்ல ஒல்லாகி பண்ணி சொல்றேன் நான் கண்ட ஒவ்வொரு இடத்துல நான் பயப்படாம ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா போட்டோஸ் பிடிச்சு காட்டுவேன் யாரும் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா எந்த மசிதில இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளா போட்டோஸ் பிடிச்சு காட்டுவேன் இவர் பின்னு காலம் மெதுவா வந்து தூக்குற சுஜூதுல வச்சு ருக்கு எல்லாம் நல்லா செஞ்சிட்டாரு சுஜூதுல கையை தூக்குறாரு ஒரு கல்சனை பாருங்க அவரை கல்சனைக்கு தான் பின்னுக்கால தூக்குவார் ஒரு கை சுஜூதுல ஒரு கை வச்சப்பட்டிருக்கும் அடுத்த கை பின்னுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறுல சித்தம் போட்ட தெரியுமா சும்மா இல்ல இபாத பக்குவம் பேணுதலை இல்லாமல் என்பதற்காக வேண்டி இப்ப சுஜூதுல ஒரு கையை வச்சு பின்னால் அப்படியே தூக்குவாரு சுஜூதுக்கு பட வேண்டிய கருப்புக்கள் ஏழு உறுப்புகள் ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு நெத்தி இந்த ஒரு நெத்தி இந்த ரெண்டு கால் ரெண்டு கை இது படணும் இதுக்கு என்ன செய்வாரு ஒரு கைய சுஜூர்ல மத்த கையால கல்சன தூக்குவாரு டி ஷர்ட் உடுக்கிறோம் தானே இந்த டி ஷர்ட் எப்படி உடுத்தாலும் கிட்டத்தட்ட அபாயா மாதிரி உடுத்தா பொருத்தம்னு சொல்றேன் ஏன் ஐடியா படி சொல்றேன் நான் ஒரு இது சொல்றேன் அபாயா மாதிரி வச்சு உடுத்தா அது இதுபடாது அப்படி இல்லாட்டி இவ்வளவு கொடுத்தோன்னே இவர் உடுத்துட்டு வார நெஞ்சுக்கிட்ட இவ்வளவு கொடுத்துட்டு வார அவுலியா மாதிரி சுஜூத் போற பின்னுக்குள்ள தத்தியும் விளங்குறது பின்னுக்கு ஃபேன் காத்து பழஞ்சு பூல ஆயிடுச்சு பின்னுக்கு அப்புறம் கைய போட்டு மேல தூக்குவாரு நைஸா பின்னால யாரும் கண்டா வைக்காம் கலரை கண்டா வைக்காம் நோண்டி இது யூதன் திட்டம் கல்சனை போட்டு கல்சனை பணிச்சான் பணிச்சான் அல்லா எப்படின்னு சொன்னா இவர்கள் இபாதத்துல சுஜூ கூடாது சுஜூத் கூட அந்த ரகா கூடாது அந்த ரகா கூட சொன்னா தொழுக கூடாது கூட சொன்னா ஆயுள் கால யங் யூத் எப்படி நாங்க வருத்தப்படாத வாலிப சங்கம் சரியாகுமா அவன் போடுற திட்டம் இதுக்கா வருத்தப்படாதிக்கிற வருத்தப்பட்டு நரகத்தை பயிற்சித்தனே என்பதற்காக வேண்டி அந்த சங்கம் இந்த சங்கம் எல்லா சங்கத்தையும் பிடிச்சு ஒரே தள்ளு தள்ளு அவன் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான் அடுத்தது பாருங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் கல்யாணம் விட்டு போறோம் கந்திரி விட்டு போறோம் கச்சா விட்டுக்கு போறோம் எல்லா வீட்டுக்கும் போக்கள் எப்படி கொழுத்தியா உடுத்து போறது பொன் பார்க்க வாரண்டா அதைத்தானே சொல்லணும் உதா பொன் பார்க்க வார மாப்பிள்ளைய பசந்த அடிச்சு உடுப்பு படிச்சு சேட்டை போட்டு கையெல்லாம் கட்டி பேசியத்தை அடிச்சு பொல் பொலிச்செல்லாம் பண்ணி நிப்பாரு மாஷால்லா பொன் என் பாக்குறது இதையும் விட எங்கட ரப்புக்கு முன்னால நிக்கிறது எப்படி தொப்பியும் இல்லாம அவரு வெட்டி பாய் கட்டரோ என்னமோ மங்கி கட்டையோ என்னையோ குரங்கு கட்டை வெட்டியோடு வந்தாக்கு முன்னால கஷ்மீரை கட்டி மேல பார்த்து கொண்டிருப்பாரு ஒரு தொப்பி அல்லா ரஹ்ம செய்யணும் கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்டது பதினஞ்சு வருஷமாக ஒத்தர் தொப்பி எடுத்து தொழுக நேரத்துல கேப்ல வச்சு கொண்டீங்களா ரஹ்ம அல்லாஹுலன் அல்லா அந்த மனுஷனுக்கு ரஹ்ம செய்யணும் அவரோட பேருகளை பாருங்க பக்குவத்தை பாருங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கேப்ல வச்சிருக்கிறாரு ரொப்புக்கு முழுக்க தலைய மறைக்கலாம் சரியான வைக்கலாம் ஏன் அவர் மனுஷி கட்ட பார்க்கணும் அவர் குரங்கு கட்ட பார்க்கணும் அவர் தோண்டில பெக்கோ கட்ட பார்க்கணுமா ரப்புக்கு முன்னால தொப்பிய கொஞ்சம் பள்ளியில கஷ்டப்பட தேவையில்ல நீ இதாக்க தேவையில்ல தொப்பி வாங்கி வச்சுக்கி வாங்குறதுக்கு நூறு ரூபாய் இல்லையா நூத்தி பத்து ரூபாய் இல்லையா இருநூறு ரூபாய் இல்லையா அசல் தொப்பி வேணுமா மாப்பிள்ளை தொப்பி வேணுமா பிளாஸ்டிக் தொப்பி எல்லாம் வாங்கி வச்சுக்கி இதை போடலவா சரி உங்களுக்கு வாங்கத்தான் நேரா வாங்கத்தான் கையில தள்ளி இல்ல நாங்க வாங்கி வச்சிரும் சுண்ணத்தை ஹயாத்தாக்குங்க வாங்கி வச்சுக்கி அதையும் போடுறது இல்ல வாரது பாருங்க ரப்புக்கு முன்னால இப்படி நிக்கணுமா எங்கட வாழ்க்கையில ரப்புக்கு முன்னால தொப்பிய போட்டு நிக்க வேண்டாம் மௌத்தாயனத்தை பின்னால கசன் செய்யக்கூடிய நேரத்துல இவருக்கு துணி என்னத்துக்கு தொப்பிய கொண்டாங்க இவருக்கு ஜுப்பா போடுங்க தலப்பா போடுங்க ரசூலாவுடைய சுண்ணாக்களை வாழ்க்கையில மௌத்தாயிரத்துக்கு முன்னால கண்ணில் சும்மா இல்ல சுருமாகத்தல்ல தொப்பில தொப்பிட இல்ல ஆனா மவுத்தாயினே மயத்து தொப்பிய போடுங்க தொப்பிக்கு துணி இல்ல எல்லாம் துணியை கொண்டாங்க வெள்ள உடுப்பிக்கு நானே இத போடுங்கன்னு சொல்லுவாங்க ஆக பெரிய இதுக்கு பின்னால் நியத்து வைங்க ரப்புக்கு முன்னால் வைக்கக்குள்ள தொப்பி தொப்பிய ஒடுக்கிறதுக்கு பள்ளியில தொப்பி வச்சுக்கி ஆனா அந்த பெட்டியில நின்ன நீக்கி எத்தனையோ பேர் யோசிச்சு குறைச்சி சொன்னது யாரும் நினைக்க வேணாம் நினைக்கும் விளங்கப்படுத்தி சொல்றோம் எத்தனை பேர் தொப்பியில அமைப்பு உட்கார்ந்திக்கிறோம் எங்கடைய பொடுப்போக்கு என்ன காரணம் பிஸி ஓல் பிசி அப்படி பேசிடான் தொப்பிய போட்டு ரப்புக்கு முன்னால் நிக்கலாட்டி எவ்வளவு பாருங்க கல்யாணம் முடிக்க ஸ்டேஜ்ல எப்போ தொப்பி வேற தபில் டு நிக்கா ஆஹா நிக்கா ஆவான்றது மாதிரி சும்மா வராரு அந்த டைமுக்கு எப்போ தொப்பி வேணும் ஆனா இந்த டைமுக்கு ரொப்புக்கு முன்னாக்கிறது தொப்பி இல்லடா எவ்வளவு பெரிய நஷ்டவாளி அல்லா ரஹ்மத் செய்யணும் யாரு தொப்பி போடுவாங்களோ அல்லா அவங்களுக்கு ரஹ்மத் செய்யணும் இதுக்கு பின்னால அதை கண்டினியூ பண்ணுங்க அதை தொடருங்க அடுத்த விஷயம் உடுப்புட விஷயம் சொன்னோம் காலை எழுந்தா வசதி நீங்க கரண்ட காலை மேல உடுப்பம் மடிச்சுக்கோங்க அடுத்ததாக பெருத்தி குதுபுத்தீன் புக்தியார் ரஹமத்துல்லாஹி அலைகி எப்படி மூணு வயசு அவனோட உமா வந்து பிள்ளைய கொண்டு வந்து ஒஸ்தாதிட விடுறாங்க ஒஸ்தாதி இவங்களுக்கு ஓதி கொடுங்க எத்தனை வயசு மூணு வயசு யா குலாம் இன்னி அராஃபி வஜிஹா ஃபலா துத்ஃபி ஃபி ظلمத்தில் மஅசியா அவரோட ஒஸ்தாத் பார்த்து சொல்றாங்க யா குலாம் இந்த பையனே இன்னி அராஃபி வஜிஹக நூரா இந்த புள்ளர முகத்தியாசம் கலங்குது பல சுத்தி மனுமத்தில் மாத்தியா பாவத்தால நீங்க உங்களோட பாவத்தால புள்ளர மூஞ்சில உள்ள பிரகாசத்தை அழிக்க வேணாம் இல்லாம சின்ன புள்ள மூணு வயசு பக்குவமா வளர்த்தாங்க அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிறாங்க பத்து ஜூஸ்கள் ஒன்பது சூறாக்கள் சூரத்துள் பாத்தியால இருந்து பத்து ஜூஸ்களை அந்த புள்ள ஓதி முடிக்குது மூணு வயசு புள்ள மூணு வயசுல எங்கே பிஸ்மில்லா சொல்லி அல்லாம பிஸ்மிகா அமுத்து ஆகியாக சொல்லிக்கா வளர்ப்பில்ல அந்த பாருங்க அடுத்தது வாலிப்பு வயசுல எவ்வளவு பொறுமதி அடுத்த பாருங்க ஷாஃபி இமாம் இமாம் அவங்க ஆறு வயசுல குவாலிட்டி சர்டிபிகேட் எடுத்தாங்க சர்டிபிகேட் உலகத்துல எஜுகேஷன் சர்டிபிகேட் எடுக்கல கியாமத்துல எல்லாத்துக்கும் மத்தியில அல்லா கொடுக்கக்கூடிய கண்ணியமான சிறந்த முழு கோடான கோடி மக்களுக்கு முன்னால கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் எடுத்தாங்க ஆறு வயசுல குரான பாடமாக்கினாங்க ஹாஃபிஸ் ஆயினாங்க அதே மாதிரி ஆறு வயசுல பாருங்க புகாரி இமாம் சபின்ற வயசுல எழுபதாயிரம் ஹதீச பாடமாக்கினாங்க இன்றைக்கு மாஸ்டா அல்ல வாலிபத்தை என்ன தெரியுமா ஆக நோய் கத்தி விஷத்தை கொடுத்துட்டு அம்மா அப்பா அழுகுறாங்க ஏண்ட புள்ள இப்படி செய்து இப்படி போகுது இப்படி இதாக்குது விஷத்தை நீங்க கையில கொடுத்தீங்க விஷை அதுதான் என்ன கையட தொலைபேசி ஹேண்ட்போன் வச்சுக்கிட்டானே பாருங்க அதுல எப்படி ஜாய் வந்திருக்கு triple one zero triple zero என்ன zero five one thirty express எல்லாம் வந்து கடைசிக்கு டச்சில் வந்து நிற்குது டச்சை வச்சா என்ன ஆகும் தெரியுமா கணக்கு ஒரு டைமுக்கு ஃபுல்லா பச்சாய் தான் பேசிடுவோம் டச்சை கண்டுபிடிச்சிக்கு அண்மையில கண்டேன் ஒரு பெண்ண கேலக்சி வச்சிக்கி சம்சுங் கேலக்சி வச்சிருன்னு சொன்னா பெண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு தேவையா சம்சுன் கேலக்சி வந்து தேவையா டச் தேவையா சின்ன புள்ள கையில நீங்க போன் கொடுத்துட்டு ஏந்த புள்ள குதுபுத்தியம் பக்தியார் மாதிரி வரணும் மூணு வயசுல ஹாபிஸ் ஆகணும் ஆலிம் ஆகணும் ஆறு வயசுல வரணும் புகார் இமாம மாதிரி வரணும் சுதை வரணும் யூசுப் கர்ணாவி மாதிரி வரணும்னு நினைச்சா வராது புள்ள புள்ள எங்கேயோ போயிட்டு சேரும் இப்ளீஸ்ல பெருசாயிப்பாரு பெருசாயிப்பாரு புள்ளைகிட்ட எல்லா புதிய மாற கையில போனை கொடுத்து அல்ல ஓ லெவலே இன்னும் வரல இவர் ஐ லெவல் முடிச்சுட்டாரு இன்னும் கொண்டால கையில புள்ள லெவலோட தான் வந்துடும் ஏன் போனை கொடுத்து வச்சிக்கு இந்த போனைக்கு தானே இந்த போனாலும் பள்ளிக்கு கொஞ்சம் வரைலண்ட்ல போட்டு கொண்டு வரது மாஸ்டர் அல்ல புள்ளட கையில போனை கொடுத்து அதுக்கு என்ன ப்ளூபெரி வேணுமா என்ன அந்த பொடியனுக்கு அதை பொறுமதியே இல்ல அந்த வயசே இல்ல இந்த பெரிய பெரிய பெரிய பெரிய பிசினஸ் ஆட்கள் சின்னதா வச்சிடாங்க சிபல் வஞ்சியில வச்சிடாங்க இவங்க குழந்தைக்கு பெரிய போன் வேணும் முடியும் டச் எடுத்து கொடுத்துறாங்க அல்லாவுக்கா சொல்றேன் ஃபுல்லா படிக்கும் வரையும் யாருக்கும் போன் கொடுக்குவான சிலவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா நான் சும்மாவது போன சும்மாவது வீட்டுல சொல்லி வானன்னு சொன்னா எங்கட பாப்பா டச் போன் எடுத்துருவாரு அது இப்படி திருந்துட்டியா நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவு பாருங்க எங்கட வீட்டுல கொஞ்சம் பள்ளிக்கு போனா வெளியூருக்கு ஒரு கோல் அடிச்சா போன் வந்துடும் புள்ளையோட கையில விஷத்தை கொடுத்துட்டு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா பிள்ளை செய்யும் புரிய மாதிரி என்ன தெரியுமா செய்வாங்க மாஸ்டர்லாம் போன்ல பிரார்த்தனைக்கு W W W dot com அடிச்சு அடிப்பாங்களா எஸ்எல் பயான் அடிப்பாங்களா எஸ்எல் ஹொப்னு அடிப்பாங்களா அடிக்க மாட்டேன் நல்ல வெப்சைட் அடிப்பாங்க அதை அடிச்சுட்டோன்னே முழு உலகத்துடைய கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருநூத்தி அறுபத்தி ஆறு ஆபாசமான படங்கள் நடிக்கப்படுது புதிய சின்னத்துல பத்து வயசுல என்ன தெரியுமா செய்வான் உங்களோட போன்ல போட்டோசிக்கா பிக்சர்ஸ் கொஞ்சம் அனுப்புங்களேன் அல்லாண்டிக்கு முகமது தானே அதை கொஞ்சம் மாசலாண்டிக்கு அதை கொஞ்சம் ப்ளூடூத் பண்ணுங்களேன் சின்ன பொடியன் பத்து வயசு இவரை ப்ளூடூத் பண்ணுவாரு அடுத்த கொஞ்சம் அதென்ன கொஞ்சம் போட்டோ சிக்கி எக்ஸஸ் மாறுற கொஞ்சம் அதே அடிச்சுடுங்க ஒவ்வொரு எக்ஸஸ் வந்தாலும் சரி வயோதிப்பம் வந்தாலும் சரி போன்ல எக்ஸஸ் மாற போட்டோஸ் வீடியோஸ் ஆபாசமான காட்சிகளை வச்சுக்கொண்டு ரப்புக்கு முன்னால வந்து நிக்கிறீங்களா போன சைலண்ட்ல இல்ல தோண்டி போட்டாலும் உள்ளுக்கு நதி சீக்கி அந்நிய பெண் அடுத்த அந்நிய ஆண்களிட முழு ஆறில் கலவப்பட்ட விபச்சாரம் செய்யக்கூடிய அல்லா விபச்சாரி கலகத்துக்கு சீரடிக்கப்பட்ட பெண்களோட போட்டோ ஆண்கள போட்டோ போட்டோ ஓப்பனா பிறந்த உடுப்போட இருக்கக்கூடிய போட்டோஸ்களை வச்சு பள்ளியில வந்து தொழுதா அல்லா பாதுகாக்கணும் என்ன நிலைமையாகும் அது அது யோசிச்சு பாருங்க பிள்ளைகளுக்கு இப்ப என்ன செய்யும் கொஞ்சம் அது இவர் சொல்லுவாரு இதை டவுன்லோட் பண்ற மாதிரி தெரியுமா இப்படி வெப்சைட் போங்க இந்த வெப்சைட்ல அடிங்க நல்லா இது அடிச்சா இந்தியா அடிச்சா ஜப்பான் அடிச்சா பிலிப்பீன் அடிச்சா எல்லா பிலிப்பீன்ஸும் வந்து நிற்கும் நல்லா பாருங்க பத்து வயசு பன்னெண்டு வயசுல பேப்பர்ல வந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு பிள்ளைகள் துஷ்கிரியத்துக்குள்ளாக்கப்பட்டிக்கு இன்றைக்கு கூட பேப்பர்ல பார்த்தேன் எத்தனை சம்பவங்கள் உஸ்கூல் மாணவர்கள் உஸ்கூல் பிள்ளைகள் பத்து வயசு அஞ்சு வயசு பிள்ளைய ஸ்கூல் ஆக்கப்பட்டீங்க சின்ன பிள்ளைக்கு போன வாங்கி கொடுக்கிறீங்க நல்லா பாக்குறாரு ஃபுல் பன் ஆட்கள் எச்சுடிக்கு சாம சங்காய்க்கு எல்லா சங்கையும் பார்த்துட்டு கடைசிக்கு இவர சங்க இல்லாம ஆக்குறாரு இவர வாலிபத்திலே இவர சங்கு முடிஞ்சு அதுக்கு பின்னால சாஜத்துடைய நேரத்துல குரான் ஓத வேண்டியவங்க எத்தனை நேரம் வெப்சைட்களை வைத்து அந்த வெப்சைட் இந்த வெப்சைட் வைத்து சாஜத்துடைய நேரத்துல கண்ணீர் வடித்த வாலிபர்கள் கண்ணீர் வடித்த பெண்கள் ஹலோ என்ன செய்றீங்க செண்டிகளா குடிக்கலாம் உமா அப்பா வாங்கி கொடுப்பாங்க போன் அவங்களுக்கு தெரியும் பச்சை பட்டன் வந்தா அமுக்கிய அலோ நீங்க யாரு பேசுறீங்க அது மட்டும் சொல்ல தெரியும் சோப்பு பாத்து வந்தா ஆ சரி பேசுறதுக்கான இது மட்டும் புள்ளைக்கு சேர்ந்து சத்தம் ஒண்ணு கேட்கும் அவங்கள வேற சொன்ன வச்சுக்கு அத்தலாம் அலைக்கும் வரகமத்துல்லா விவகாத்துவோ இல்லாட்டி கசிதா உண்மை யோசிப்பாங்க நல்ல புள்ள என்ன வருது போனுக்கு இல்லம்மா கம்பெனில இருந்து எஸ்எம்எஸ் வந்தீங்க இங்க எஸ்எம்எஸ் இல்ல புள்ள எஸ்எம்எஸ் அனுப்புது இன்னத்தோட ப்ளூடூத் இன்னத்தோட கனெக்ஷன் இன்னத்தோட தொடர்பு பத்து வயசு பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசுல பாக்குறாரு பையன் வயசுல ரசிக்கிறாரு ஆகுறாரு பதினாறு வயசுல ஓலவன் இல்ல கையில புள்ளனோட எஸ்கேப் ஆகுறாரு இப்ப கண்ணீர் வடிங்களே ஏண்ட புள்ள பேசிருச்சு எஸ்கேப் ஆயிருச்சு அழுது வேலை இல்ல யோசிங்க அந்த போனை கொடுத்துட்டு இப்ப என்ன செய்வாரு கொஞ்சம் பிக்சர்ஸ பார்த்து இதை பார்த்து கெட்டு பேசிடுவாரு இதை வாங்கி கொடுக்குறீங்க போட்டோ எடுப்பாங்க இதால கெட்டு போகுது போன்களால அடுத்தது செக் பண்றது செக் கிட்ட கேட்டுட்டு செக் பாருங்களே அவர் இருக்கிறார் சிறிலங்கால இவரு சிறிலங்கா இவரு மலேசியா உண்டு சிங்கப்பூர் உண்டு சிங்கப்பூர் கேல் கேக்குது சிங்கப்பூர் கேல் அதே மாதிரி மலேசியா அதே மாதிரி தாய்லாந்து பலஸ்தீன் பிலிப்பீன் பெண்கள் ஜோடு செக் பண்ற என்னோட பேர் தோம் ஆயிடுறீங்களா எல்லாம் இங்கிலீஷ்ல செட்டா ரப்பு செட்டா பண்ணிட்டான்னு சொன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் அது ரிஜெக்டே இல்ல அல்லா பிடிச்சிட்டான்னு சொன்னா முழு உடம்புலையும் ஒவ்வொரு நாள் துண்டு துண்டாக வெட்டப்படுறத போல இஸ்ரா வந்து உயிரை கைப்பற்றுவாங்க சொன்னாங்க பாதுகாக்கணும் செக் பண்றது சொன்னாங்க விதம் ரெண்டு கண்ணால விபச்சாரம் சொன்னாங்க தொடுறது சொன்னாங்க தொடுறது என்ன தெரியுமா புள்ள என்ன செய்வாரு பத்து வைங்களே പത്തെടുത്ത് അസ്സലാമു അലൈക്കിന്റെ ഇന്നത്തെ അടിക്കിറാറ് ഏക്ക് ഒരു വിപച്ചാരത്തുടേ പാവം ഉമ്മക്കൊരു பாவம் விபச்சாரத்துடைய வாக்கொரு பாவம் பத்து எழுத்தடிச்சு எஸ்எம்எஸ் பண்றாரு பத்து எழுத்துக்கு விபச்சாரத்துடைய பாவம் நூறு எழுத்து பத்து நம்பர் அடிக்க மிஸ் கால் அடிக்கிறதுக்கு பத்து நம்பர் அடிச்சு சும்மா சிங்கிண்டு அடிச்சு தட்டுறதுக்கு இதுக்கு ஒரு பத்து விபச்சாரம் செஞ்ச பாவம் யாருக்கு தொடரும் உம்மாக்கு வரும் பாப்பாக்கு வரும் பரம்பரைக்கின்ற விபச்சாரம் அந்த பாவம் எழுதப்படும் அல்லா பாதுகாக்கணும் செக் பண்ற செக் புக்ல முக புத்தகம் எனக்கு லண்டன்ல கொழும்புல கோல் அதே மாதிரி காலில ஒவ்வொரு ஊர்ல என்ன கேலிக்கு பஸ்னானவங்க செக் பண்றது இந்த செட்டெல்லாம் அல்லாவுக்கா விட்டுருங்க எஸ்எம்எஸ் பண்றது கையுடைய விபச்சாரம் போன்ல பாக்குறது எல்லாம் சுத்த வேஸ்ட் தான் அல்லா பாதுகாக்கணும் சஹாபாக்களோட சரித்திரத்தை சொன்னா பாரு ரசூலாய் சல்லா அலேஸ்வரத்தின காலத்துல சஹாபாக்கள் எப்படி வாலிபத்தை கழிச்சாங்க ஜேபின் சாபித் ரத்தியாவா பத்து வயசுல வகி எழுதாங்க வகி வகி எழுதி சஹாபாக்கள் ஆயிட்டாங்க அதே மாதிரி இருபது வயசுல குரான் உண்டு சேர்த்தாங்க எங்கட வயசுல பத்து வயசுல என்ன தெரியுமா செய்யறாங்க சொல்ல தேவையில்லை மாஸ்டா வாப்பாவும் பெரிய ஆளா இருப்பாரு அவரும் போன்ல பிடிப்பாரு பாஸ்வேர்டு அடிச்சு வச்சுப்பாரு பொடிய பின்னுக்கு இந்த பாஸ்வேர்டை பார்ப்பான் பாப்பா அது பின்னால எஸ்கேப் ஆயிரும் ஃபுல் எல்லா பாஸ்வேர்டும் போது ஃபுல்லா பார்த்துருண்டு அதுக்கு பின்னால எஸ்கேப் தான் அல்லா பாதுகாப்பு கூட ஆண் புள்ள பெண் புள்ள எல்லாத்தையும் பாதுகாருங்க வாலிபர் ரொம்ப பொறுமதி கழிச்சு நான் வாலிபத்துல ஒரு பங்கத்தான் சொன்னேன் ஒரு விஷயத்தை தான் சொன்னேன் அலங்காரத்துடைய விஷயத்தை மட்டும் பெண்ணுடைய கிச்சனா அதை சொல்ல கிடைக்கல டைம் பேசிருச்சு இதுக்கு பின்னாலேயாவது அவங்களோட போன்ல இருந்து ஆபாசமான காட்சியில போட்டு பள்ளிக்கு வாரீங்க தொழுறீங்க ஓ பண்றீங்க அல்லா பார்க்கணும் எங்கட உண்மை வாக்கம் வரக்கொள்ள ஒரு அந்நிய பெண்ட புத்தக பார்க்கல டக்குன்னு கட் பண்றோமே ಕತ್ತಕ್ಕನ ಕಟ್ಕೊಂಡು ರಬ್ಬು பார்த்துக்கொண்டு ಈಗ தக்கன ஆபாசமான காட்சிய கிளீமம் பார்க்க இஸ்ராயல் வந்துட்டு இருக்குன்னா வீடியோ ஓடிக்கொண்டிருக்கும் உயிர் கையப்பட்ட எடுக்கப்பட்ட என்ன நிலைமை ஆயிக்கும் அல்லா பாதுகாக்கணும் இதுக்கு பின்னாலேயாவது ஒவ்வொருத்தர பொறுமதி இன்ஷா அல்லா இதுக்கு பின்னால் நீ செய்ய ஏந்த வாலிபத்தை நல்ல முறையில் கழிப்பேன் ரொம்ப சொன்ன மாதிரி அல்லா சொன்ன ஷாபு நஷகி இபாதத்தில்லா கியாமத்து நாளையில அவன் ஒளி நிழலை கொடுக்கிறான் ஏழு பேர்ல ஒரு கூட்டத்துக்கு நிழலை கொடுக்கிறான் அந்த நாளை காலையில வேர்வையில சிந்திப்பா நிறைஞ்சிப்பாங்க முட்டங்கால் முழங்கால் கழுத்து வரைக்கும் வேர்விளைக்கக்கூடிய நேரத்துல அரிசுடைய நிலை கொடுப்பான் அந்த வாலிபருக்கு கொடுப்பான் அல்லாஹு அப்படிப்பட்ட வாலிபராக எங்கள் அனைவரையும் ஆக்குவானாக யாரெல்லாம் எங்களுடைய பாவங்கள் எம்பாயாக யாரெல்லாம் எங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இல்லாம ஆக்குவானாக யாரா நாங்கள் தெரியாம பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் யாரா யாரெல்லாம் எங்களோட வாலிபத்தை செய்யாம கழிச்சு கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் யாரா யாரெல்லாம் நாங்க எவ்வளவு பார்த்துட்டோம் யாரெல்லாம் எங்களை மன்னிச்சிரியா அல்லா பேணுதல் உள்ளவர்களாக பக்குவ பக்குவம் உள்ளவராக வாழத்தை தொஃபி செஞ்சிரியா நல்லா பெற்றோர்களோட பாவலை மன்னிச்சிரியா எங்களோட கஷ்டம் பிரச்சனை துன்பங்கள் எல்லாமாக்கும் துவாக்கள் கபூர் செய்வானாக வாக்குதான் அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன்